فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபகத்தாபகங்கள் சுகதாக்கள் சுவாடிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு வாழ்க்கையை வணக்கமாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை முழுக்க ஒரு மனிதன் வணக்கமாக மாற்றுவதற்கு நிறைய வழிகளை நம்முடைய மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது ஒரு கதை ஒன்று கூட சொல்லுவார்கள் பொதுவாகவே இந்த தமிழர்கள் இயற்கையிலேயே ஒப்பீடு காட்டுகிற பழக்கம் அவர்களுக்கு அதிகம் ஒரு உடைந்த பானை கீழே கிடக்கிறது பானையினுடைய கழுத்து மட்டும் வழியிலே சென்று கொண்டிருக்கிற ஒருவர் மண்பானையின் கழுத்தில மிதிக்க போகிற பொழுது அந்த பானை சொன்னதாம் என்னை மிதிக்காதே மிதிக்க சென்றவர் கேட்கிறார் நீதான் எல்லாம் முடிந்து போய்விட்டது கழுத்து மட்டும் இருக்கிறது எதற்கு மிதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாய் உன்னால் என்ன பயன் இந்த பானை சொன்னது நான் பானையாக இருக்கிற பொழுதும் பயனளித்தேன் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்தேன் நான் தேக்கி வைத்து என்னிலிருந்து மக்கள் தண்ணீர் குடிப்பார்கள் திடீரென்று ஓட்டையாகிவிட்டேன் அப்பொழுதும் பயனளித்தேன் மக்கள் புலியை வைத்து அந்த ஓட்டைகளை அடைத்து தானியங்களுக்காக என்னை பயன்படுத்தினார்கள் அதற்கு பிறகு பெரிய ஓட்டையாக மாறி நான் தூள் தூணாக ஆக்கப்பட்ட பொழுது கூட சிறு பிள்ளைகள் ஓடாக என்னை பயன்படுத்தினார்கள் விளையாடுவதற்காக நான் பயனளித்தேன் இப்பொழுது நான் வெறும் தலை மட்டும் இருக்கிறது ஆனால் பயனில்லாமல் நான் இல்லை மற்ற பாத்திரங்களை வைப்பதற்கு திருண்மலையாக நான் பயன் தருகிறேன் அதனால் என்னை விதித்து விடாதே ஆக நான் இருக்கும் காலமெல்லாம் பயனளிப்பேன் மனிதனே நீயும் இருக்கும் காலமெல்லாம் பயனாளியாக வாய் என்று அந்த பானை சொன்ன கதை ஒன்றை சொல்லுவார்கள் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லா பழிவு செல்லும் அவர்களும் தன் தோழர்களை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான் தோழர்களை பார்த்து முக்மீனுக்கு ஒப்பான ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் என்ன தெரியுமா என்று கேட்கிறார்கள் சகாபாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பெருமானாரே பதில் சொல்லுகிறார்கள் முக்மீனுக்கு ஒப்பான மரம் பேரித்த மரம் அது தலையை ஆரம்பித்ததிலிருந்தே பயன் தருகிறது பேரித்தம் பழமாக கொடுக்கிறது காயாக பயனளிக்கிறது விறகாக பயனளிக்கிறது கூரைகளுக்கு மனிதனுடைய வீடுகளுக்கு கூரை ஓடுவதற்காக பயன்படுகிறது ஆக அது முழுக்க பயனாக இருப்பதை போன்று முக்மீன்கள் முழுக்க பயனாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க பயனாளியாக வணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வல்லல் சந்தம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு புகாரிகளை இந்த அதி பதிவாக இருக்கிறது வாழ்க்கை முழுக்க வணக்கமாக வேண்டுமானால் அதற்கு சில வழிமுறைகளை இறைநேசர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சகாபாக்களும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்களும் வாழ்க்கை முழுக்க வணக்கமாக்கினார்கள் எப்படி வணக்கமாக்கினார்கள் என்றால் அதற்கு சில வழிமுறைகள் இங்கே உங்களுக்கு ஒரு ஒரு பத்து வழிமுறைகளை மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் முதலாவதாக மார்க்கம் சொல்லுவது நீயத் ஒரு மனிதன் நீயத்தை பொறுத்துதான் வணக்கமாகவும் வணக்கமின்மையாகவும் மாறுகிறது சாதாரணமாக சாப்பிடுகிறான் சாப்பிடுகிற பொழுது ஒரு சின்ன நீயத் என்ன நீயத் யான் நீ கொடுத்த உணவை நான் சாப்பிடுகிறேன் என் வணக்கத்திற்கு இது உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடுகிறேன் இது வணக்கமாக என் தொழுகைக்கு உதவியாக நோன்புக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சாப்பிடுகிறேன் வணக்கமாக தூக்கம் யாழ்லா சடைவை போக்குவதற்காக உன்னை வணங்க வேண்டுமானால் சடைவிருக்க கூடாது சடைவை போக்குவதற்காக சோர்வை போக்குவதற்காக ரப்பே நான் தூங்குகிறேன் வணக்கமாக கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு சேருகிற பொழுது ஒரு சின்ன நீக்கல் யாழ்லா நாயகத்தினுடைய உம்மத்துக்களில் ஒருவரை அதிகப்படுத்துவதற்காக நாங்கள் இரண்டு பேர்களும் ஒன்று சேருகிறோம் வணக்கமாக யாழ்லா தவறிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்காக இருந்து என்னை காத்துக் கொள்வதற்காக நான் என் மனைவியோடு சேர்கிறேன் மனைவி கணவனோடு சேருகிறேன் வணக்கமாக பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற பொழுது நித்தியத்து கொஞ்சம் அதிகமா வச்சுட்டா ஏகப்பட்ட நல்லவர்களை தூக்கி கொண்டு செல்லலாமே உள்ளே வருகிற பொழுதே யாத்திகாவையும் நியத்து பண்ணி தகையத்துள் மதியிலையும் நியத்து பண்ணி என்னுடைய கண்களுக்கு பாதுகாப்பு ரப்பே கொடுத்திருக்கிறார் நான் இங்கு குரான் ஓத போகிறேன் நான் இங்கு விக்கிரி செய்ய போகிறேன் ரப்பே என்னுடைய நாவுகளில் கெட்ட வார்த்தையை பேசாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக யாரெல்லாம் இங்கு நிறைய நன்மைகளை நான் மெய்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நியத்து செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து சவாபு கொடுத்தாராம் நம்மால் எதுவுமே நிகழ்த்தி செய்யாம ஃப்ரெஷ்ஷா வருவாங்க தொழுகைக்கு கூட சில நிகழ்ச்சி இருக்கு எண்ணி பார்க்க வேண்டும் சின்ன சின்ன நிகழ்த்துக்கள் நிறைய அமல்கள் அமல்களினுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார் பெருமனா செல்லல்லா வடிவசலம் என்றவர்கள் ஒரு அதிகத்தை அழகாக சொல்லி காட்டுவார்கள் கிராமத்து நாளையிலே ஒரு மனிதன் வருவான் பெரிய மழை அளவுக்கு நன்மை கொண்டு வருகிறான் அல்லாஹ் இந்த மனிதன் யாருக்கெல்லாம் தீங்கு செய்தானோ அவர்களெல்லாம் இவர் நன்மையை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல எல்லா நன்மையும் மழை அளவு இருந்த எல்லா நன்மையும் கரைந்து விடுகிறது அவர் கேட்கிறார் ரபே யா சுத்ரான் யா சுத்ரான் யா நதாமா கை சேரவே கை சேரவே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது ரப்பு சொல்லுவான் உனக்கு பின்னால் திரும்பிப்பார் என்பான் பின்னால் திரும்பி பார்த்தால் இவன் கொண்டு வந்த மலையை போன்று எழுபது நன்மை மலைகள் இருக்கும் ரப்பே இந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிற பொழுது குந்த நபை தகைரா நீ நல்லதை நியத்து செய்தாய் அவர் செய்யல நீ நல்லதை நியத்து செய்தாய் கதப்து லக்க சபீன லஃபா 70 மடங்கு நான் உனக்கு பெருகி கொடுத்து விட்டேன் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் செய்யவிற்கு காசு இல்லை வழி இல்லை எதுவும் இல்லை ஆனால் நியத்திருக்கிறது நான் என்னிடத்தில் இருந்தா ரப்பே நான் கொடுத்து விடுவேன் என்னிடத்தில் இருந்தால் நான் பெற்றோர்களுக்கு கொடுப்பேன் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் நான் சமூகத்திற்கு அளிப்பேன் நியத்து பெரிதாக இருக்க அல்லாஹ் பெரிய அளவுக்கு நன்மையை கொடுத்து விடுகிறார் அப்போ ஒரு மனிதன் நியத்தை செய்தால் வாழ்க்கையை வணக்கமாக்க அந்த நீயத்து எங்கிருந்து துவங்க வேண்டும் இறைநேசர்கள் சொல்லுவார்கள் தஹஜத்து நேரத்திலிருந்து தொடங்க வேண்டும் ஒரு நாளினுடைய வாழ்க்கையின் துவக்கம் தஹஜத்திலிருந்து துவக்கம் பெறுகிறது நம்மள நிறைய பேருக்கு காலையில பத்து மணியிலிருந்து துவக்கம் பெறும் சிலருக்கு பன்னெண்டுல இருந்து துவக்கம் பெறும் ஆனால் இறைநேசர்களின் துவக்கம் தகஜத்தில் இருக்கு தாஜத்தினுடைய நேரத்தில் எழுந்து ரப்பே இந்த நாளை வணக்கமாக எனக்கு ஆக்கிவிடு என்று நியர்த்தி செய்தால் அல்லாஹ் எழுந்ததுக்கு பின்னாடி இவர் செய்ய வேண்டிய வேலைகள் உபாதைகளை நீக்கிவிட்டு ஒழுச்சிக்கிறார் ஒழுச்சிவதற்கு முன்பதாக பிஸ்மில்லா எவ்வளவு பெரிய அமல் பிஸ்மில்லா அதற்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லை அதனாலதான் அல்ல குரானின் துவக்கத்தை கூட பிஸ்மில்லாவை கொண்டு துவக்குகிறார் எல்லா நல்ல செயல்களின் துவக்கமும் பிஸ்மில்லா குல் அமரி தீபாவளி லம் யூபுத அபில் பஸ்மலா எந்த நல்ல காரியமும் பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கப்படவில்லை என்றால் அது துண்டிக்கப்பட்டது நூத்தி பதினாலு சூறாவில நூத்தி பதிமூணு சூறாவில அல்லா பிஸ்மில்லா கொண்டு வந்திருக்கிறான் இந்த பிஸ்மில்லாவின் ஆற்றல் என்ன நபியுனா மூசா அலி இஸ்லாம் இடத்துல கேட்டு பாருங்கள் மூசா அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் இடத்துல பெருமையாக பேசினானாம் பெருமையாக பேசினானாம் நான் பிஸ்மில்லாவை படைத்திருக்கிறேன் மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாக ஆனால் அந்த பிஸ்மில்லாவ உம்மத்தை முகம்மதியா சொன்னா அதற்கு ஏராளமான நன்மையை கொடுத்துள்ளேன் மற்றவங்களுக்கு கொடுக்காத நன்மையை நான் பிஸ்மில்லாவ என் உம்மத்து உம்மத்தை முகம்மதியா சொன்னால் நான் கொடுத்து மூசா ரொம்ப உஷாரானா இல்ல அதை பயன்படுத்திட்டாங்க ரப்பே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்கிறாரு அவருக்கு அந்த விஸ்மில்லாவின் பறக்கத்தை கொண்டு நீ சிவாவை கொடுத்துருக்கியா கொடுப்பேன் சிவாவை கொடுத்தா ஹதீசுகளில் வந்திருக்கிறார் பிஸ்மில்லாவின் பறக்கத் கண் பார்வையை சரி செய்தது அந்த பிஸ்மில்லாவை நாம் உணர்ந்திருக்கிறோமா நல்ல செயல்கள் எல்லா செயல்களையும் ஒழுச்சி ஆரம்பிக்கிற பொழுது பிஸ்மில்லா சொன்னால் அந்த ஒழு காமிலான ஒழுவாக ஆகிறது எந்த ஒழுவிலே பிஸ்மில்லா சொல்லவில்லையோ வெறும் அவர் உறுப்புகளை மட்டும்தான் கருதி இருக்கிறார் அது காமிலாக இல்லை எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி ஒழுவை ஆரம்பித்து செய்துவிட்டு வருகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் சுலைமான் அலி சலாத்து சலாம் என்பவர்கள் பில்கிஸ் தூது அனுப்புகிறார்கள் புது புது பறவை பறவைகளின் ராஜா இல்லையா போயிட்டு நம்ம தெருவு பக்கத்து வீட்டு பக்கத்து ஒரு கிளி வந்துச்சுன்னு சொன்னா கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க நம்ம பசங்க அதை பிடிக்காம விட மாட்டான் அதை பிடிக்க வேண்டும் ஒரு அரசரின் பறவை அதை பிடிக்க வேண்டும் நாம் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் அந்த புதுகுது பறவையை தனியாக அனுப்புகிறார்கள் சுலைமான் நிலையத்தில் என்னைக்கு போனாலும் அவங்க போனாங்கன்னா பல படைகள் கூட வரும் ஆனால் வில்கிஸ் ராணியை சந்திப்பதற்காக சபா நாட்டுக்கு இந்த தூதுவராக புதுகுது பறவையை அனுப்புகிறார்கள் தனியாக செல்லுகிற பொழுது அந்த புதுகுது கேட்கிறது சுலைமான் அலி இடத்துல நான் தனியாக செல்லுகிறேனே ஒரு ராணியை சந்திக்க போகிறேன் படைகள் எத்தனை இருக்கிறது என்னை குருமா போட்ட மாட்டாங்களா நான் தனியாக செல்லுகிறேனே அதுவும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக செல்லுகிறேனே அவர்கள் என்னை என்ன பாடுபடுத்துவார்கள் எப்படி என்னை தனியாக நீங்கள் அனுப்பலாம் எனக்கு ஒரு படை வேண்டாமா என்று கேட்கிற பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா கான மனக்க பிஸ்மில்லா என்றார்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க இன்னகும் சுலைமான் இன்னகும் பிஸ்மில்லா கடிதத்திலே எழுதியிருந்த காரணத்தினால் உன் கடிதத்தோடு பிஸ்மில்லா இருக்கிறது பிஸ்மில்லாவால் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது தனியாக சென்றது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள் நானூறு பேர்கள் வேட்டையாட முயற்சித்தார்களாம் ஆனால் யார் கையிலும் படவில்லை அல்லாஹ் பாதுகாத்தான் பிஸ்மில்லா எந்த காரியத்தோடு இருக்கிறதோ அந்த காரியத்திலே அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகிறார் அப்ப காலை துவக்கம் பிஸ்மில்லாவாக துவங்கினா அந்த காலை ஒழுக்க நமக்கு பாதுகாப்பு அதே சுலைமான் அதே மூசா அலிசலாத்தினுடைய வரலாற்றிலே நான் பார்க்க முடிகிறது பிராவுனை அழிப்பதற்காக வேண்டி எவ்வளவு துவா செஞ்சாங்க மூசா அலிசலாம் யாரெல்லாம் பிராவுனை அழிக்க மாட்டியா படாத பாடுபடுத்தினான் என்னையும் வலு இஸ்ரவேலர்களையும் அவன் வதைக்கிற வதை ஏராளம் ரப்பே அவனை எப்படியாவது காலி பண்ணுகிறேன் என்று நாம் கேட்கிறார்கள் அவனை காலி செய்து விடு கடைசியில் அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவனுடைய மாளிகையும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதியிருக்கான் அவனை எப்படி காலி பண்றது ஆனா ரப்புக்கும் இல்லாயிலா நான் தான் ரப்பு என்று சொல்வதற்கு முன்னால் அவனின் மாளிகையில் எழுதப்பட்ட வார்த்தை நான் எப்படி என் பெயரை எழுதியவனை அழிப்பது அப்ப பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எதிரி சொன்னா கூட அவனுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்றெல்லாம் தெரிகிறது இப்ப பிஸ்மில்லாவினுடைய ஆட்கள் அதீதிகளிலே நாம் பார்க்கலாம் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நான்கு ஆறுகளை சொல்லுவான் இருபத்தி ஒன்றாவது ஜூல நான்கு ஆறுகளை சொல்லுவான் அல்லாஹ் நகரும் நிம்மா இன் ஆசை சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறது நீராறை அதுல எந்த தூசியும் இருக்காது எல்லாம் மினரல் வாட்டர் தான் இப்படி ஒரு ஆறு நம்ம காவிரியில மாஷா இங்க வரும்போது எல்லா பற்ற தண்ணியும் கலந்து எல்லா சாக்கடை உள்ள இறங்கி எல்லாத்தையும் சுத்தப்பட்டு வந்து அதை திருப்பி நாம சுத்தப்படுத்தி அதை ஒரு அரசாங்கம் சுத்தப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனால் சொர்க்கத்தின் ஆறு பரிசுத்தமான இப்படி ஒரு ஆறு இந்த ஆற்றின் துவக்கம் எங்கிருந்து பிஸ்மில்லாவில் இருக்கிற மீமிலிருந்து தான் துவங்குமா பிஸ்மி பீஸ்மி இதனுடைய மீமிலிருந்து தான் நீராறி துவக்கம் குரானிலே அண்ணா சொல்லுமா இன்னொரு ஆறு இருக்கிறது நகரும் மின் லபன் லம் எத்தகைய தகு பாலாறு சொர்க்கத்தில் உண்டு இதை குரான் சொல்லுகிறது பாலாறு அந்த பால் எப்படி இருக்கும் அதனுடைய தாம் அதனுடைய சுவை மாறாத பாலாறு இன்னைக்கு நம்ம பால் கொண்டு வர்றது பால்காரன் கொண்டு வர்றாரு பால் ரொம்ப குறைவு அது நீராறு தான் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணியை ஊத்தி இங்கு பாலாக கொண்டு வந்து கொடுக்கப்படும் ஆனால் அந்த பால் அப்படி அல்ல பியூர் பாலார் இந்த பாலாரின் துவக்கம் அல்லாஹ் என்கிற ஹா இந்த ஹாவுக்கு பேரு ஹா ஜலாலா அல்லாஹ் என்ற ஆவிலிருந்துதான் அந்த ஆவின் துவக்கம் இன்னொரு ஆறை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான் நகரும் மின் ஹம்ரின் லத்தல்லி குடிப்பவர்களுக்கு இன்பம் தருகிற மது ஆறு சொர்க்கத்தில் உண்டு அதனால அங்கேயே மது இருக்கிறது இங்கேயும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள் இங்கு கூடாது அங்கு மது குடித்தாலும் போதை வராது இங்க நிறைய பேருக்கு பாட்டில பார்த்த உடனேயுமே போதை வந்திருக்கு இந்த ஆற்றின் துவக்கம் மது ஆட்சியின் துவக்கம் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையின் இருந்து துவங்கும் இன்னொரு ஆறை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான் மின் அசரியும் சப்பன் சாரி பரிசுத்தமான தேனார் இந்த தேனாற்றின் துவக்கம் அர் ரஹீம் என்பதில் உள்ள நீர்விலிருந்து நான் இந்த ஆறு துவங்கி ஓடும் அப்ப யோசிச்சு பார்க்கிறோம் விஸ்மில்லாவினுடைய ஆற்றல் என்ன அல்லாஹ்விடத்திலே அது உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால் தான் அந்த ஆறுகள் கூட இந்த பிஸ்மில்லாவுக்குள் இருந்து கிளம்புகிறது இந்த பிஸ்மில்லாவை தான் எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்தணும் தஹஜத்துல ஒளி செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து இனி எல்லா காரியங்களுக்கும் காலை எழுந்த பொழுது பிஸ்மில்லா பெண்களிடத்திலே சொல்லுங்கள் சமையல் செய்கிற பொழுது உலகிலே போடுகிற பொழுது தண்ணீரிலே அரிசியை போடுகிற பொழுது பிஸ்மில்லா ஒரு காலத்திலே செய்தார்கள் வரக்கத்தாக இருந்தது இன்றைக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை பிஸ்மில்லா சொல்வதற்கு நேரம் இல்லை ஏறுகிற பொழுது பிஸ்மில்லா நல்ல காரியங்களை துவங்குகிற பொழுது பிஸ்மில்லா கடையை திறக்கிற பொழுது பிஸ்மில்லா அனைத்திலும் பிஸ்மில்லா எல்லாம் வணக்கம் எவ்வளவு நேரம் ஆயிடும் ஆனால் சமூகம் பிஸ்மில்லாவை மறந்தது அல்லாஹ் சமூகத்தை மறந்தார் இதுதான் இன்றைக்கு நடைமுறை சரி தாஜத்தினுடைய வேலையிலே விஸ்மில்லா சொல்லி ஒழு செய்கிற பொழுது மிஸ்வா காலை எழுந்த உடனே சுத்தத்தை போதிக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் காலை எழுந்தவுடன் செய்கிற முதல் வேலை மிஸ்வாக் இன்றைக்கு சமூகம் இந்த சுண்ணத்தையே கைவிட்டு விட்டது பெருமான செல்லல்லா படிவசலம் எந்த அளவிற்கு சொல்லுவார்கள் விஸ்வாசத்தை பற்றி வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம் ஜிப்ராஹில் வந்து எனக்கு இதை பரலாக்கி விடுவாரோ என்று நான் பயந்து விட்டேன் சகிகான ஜிப்ராஹில் பரலாக்கி விடுவார்களோ என்று பயந்து விட்டேன் அப்ப மிஸ்வாக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பெருமானா செல்லல்லா அலிவசலம் மஃபாத்தினுடைய வேலையில ஐஷா அலிகல்லாவினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு அந்த விஷம் பெருமானார் டிகிரி ஆறிலே கைவர் போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது சாப்பிட்ட விஷம் நெஞ்சை அறுக்கிறது ஐஷா என் நெஞ்சை அந்த விஷம் அறுக்கிறது ஐஷா என்று சக்கராத்து நாளிலே பெருமானார் சதல்லா குலிவசனம் இருக்கிற பொழுது அங்கே அப்துல் ரஹ்மான் ஆயிஷா அலி அல்லாவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவுர் அலி அல்லா உத்தலா விஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அதையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஹதீஸ்கள் வருகிறார் சரிதான் ஐஷா ரவி கொடுத்தார் அதை எடுத்து வாங்கி மெண்டு பெருமானாருக்கு விசுவாசம் செய்து கொடுத்தார்கள் காரையிலே அதிசயங்கள் வரும் விஸ்வாக்கை பெருமானார் செல்லல்லா செல்லும் காதிலே வைத்திருப்பார்கள் தொழுகைக்கு நிற்கிற பொழுது கூட தெளித்துக் கொள்வார்கள் பெருமானார் வருகிறதே அந்த விஸ்வாக்கை இன்றைக்கு சமூகம் எந்த அளவிற்கு பயன்படுத்தி இருக்கிறோம் நல்லா குரான் வெளிப்பட போகிறது தாய்ச்சத்திலே தொழுகையிலே நிற்கப் போகிறோம் குரான் வெளிவரப் போகிறது நல்லிப்பு அஃப்வாகக்கும் உங்கள் வாய்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் காரணம் தரிக்குள் குரான் இது குரான் வருகிற பாதை குரான் வருகிற பாதை இன்றைக்கு இந்த குரான் வருகிற பாதைக்கு பண்ணி கொடுப்பான பேச்சுகள் பயன்படுத்தப்படுகிறதே யோசிக்கிறோமா விஸ்வாக்கை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த சமூகம் எதை எதையோ பயன்படுத்துவதை இன்றைக்கு பார்க்க நேர்ந்தது யோசிக்கிறோம் பெருமானார் சல்லா அலிவசலம் அவர்களே சொல்வார்கள் உஸ்வாக்கால் எத்தனை பயன் இருக்கிறது பெருமானார் பட்டியல் கொடுக்கிறார்கள் ஆசிரத்து ஒருவர் விஸ்வாக்கு செய்வதால் பத்து பயன்கள் இருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவதாக மூத்து ஹீரத்துள் இல்பம் வாயை அது சுத்தப்படுத்துகிறது இரண்டாவது மர்லாத்து உறவு அல்லாவுக்கு பொருத்தமானது விஸ்வாக் எல்லா நபிமார்களும் செய்த சின்ன விஸ்வாக் எல்லா நபிமார்களும் விஸ்வாக் முஃப்ரிஹத்துல் மலாய்கா மலக்குமார்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது விஸ்வாக் விஸ்வாக்கு செஞ்சுட்டு ஓதும் போது வலஅல் மலக்கு ஃபாகு பெருமானார் எவ்வளவு அழகாக உமரை பார்க்கிறது எல்லாம் எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் மலக்குகள் தன்னுடைய வாயை இவருடைய வாயோடு வைப்பார்களாம் வலகல் மலக்கு ஃபாகு ஃபீஹி உதட்டிலே மலக்குகள் முத்தமிடுவார்கள் உதுல் என்ன மனமாக இருக்கிறது என்ன மனமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக என்று மலக்குகள் துவாட்சிவார்கள் மலாய்க்கா சந்தோஷத்தை கொடுப்பது விஸ்வாக் பசர் பார்வையை பிரகாசமாக்குவது விஸ்வாக் பார்வை பிரகாசம் மிஸ்வாக்கை தொடர்ந்து ஓடக்கூடியவர்களுக்கு கண் பிரச்சனை வராது பெருமாள் செல்லா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் வ தக்வியத்துல் பற்களுக்கு சக்தியை கொடுப்பது மிஸ்வாக் வ ஆ ஈர்களை வெளிப்படுத்துவது மிஸ்கால் மிஸ்வாக் இந்த இடையில் இருக்கக்கூடிய சந்துகள் குழிகள் இதையெல்லாம் இந்த விஸ்வாக்கு சரி செய்துவிடும் அதனால் அதிகமாக விஸ்வாக்கு செய்யுங்கள் தாம் உணவை செரிக்க வைப்பது செரிமான சக்தியை விஸ்வாக் அதிகரித்துக் கொடுக்கும் தகுள் பல்கம பல்கத்தை போக்கிவிடும் சளி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த சளி பிரச்சனையை தீர்த்துவிடும் கடைசியாக குமான் நபிகள் குமான் சல்லா பணிவசலம் சொல்கிறார்கள் மிஸ்வாக்கு செய்யாத தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்கிற தொழுகைக்கும் எழுபது மடங்கு வித்தியாசம் இருக்கிறது என்றார் தொழுக தொழுகை செய்து தொழுதால் எழுபது மடங்கு நன்மை கூட விஸ்வாக்கு செய்யாமல் தொழுகிற தொழுகையை விட அதிகாலையிலிருந்தே சுத்தத்தை போதிக்கிற இந்த மார்க்கம் இன்றைக்கு அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறோம் விஸ்வாக்கு எத்தனை பேர்த்து இருக்கு மிஸ்வாக்கு கடை வச்சிருப்பாரு அடுத்த வருஷம் பார்த்தாலும் அதே மிஸ்வாக்கு தான் இருக்கு அடுத்த வருஷம் பார்த்தாலும் அதே மிஸ்வாக் வச்சிருக்கிறாரு நம் சமூகத்தின் நிலை எண்ணி பார்க்கிறோம் மிஸ்வாக்கோடு துடங்கப்படுகிற காரியத்தில் இவ்வளவு உறக்கத்தில் இருக்கிறது சரி மிஸ்வாக்க முடிச்சுட்டு தகஜத்துக்கு நிற்கணும் ஒரு நாளினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியின் துவக்கம் தகஜத் இன்றைக்கு அல்லாஹ் ரமலானிலே அந்த வாய்ப்பையும் நமக்கு வழங்கியிருக்கிறான் இதிலிருந்தே இன்ஷா அல்லா தொடர்ந்து தாஜத்து தொழுகிற நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாங்க தாஜத்து தொடர்ந்து தொழுகணும் காரணம் அபாயசீபுல் இஸ்லாமி ரஹமத்துல்லாஹி தாலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள் இறை நேசர்களின் வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை கொடுக்கும் அஞ்சு வயசு பையன் அபாயசீபுல் இஸ்லாமி ரஹமத்துல்லாஹி தாலாலே அஞ்சு வயசு குரானை ஓதுவதற்காக மக்தபு மதரசாவுக்கு செல்லுகிற காலம் அதிலே சூரத்தை முசம்மிலை ஓதுகிறார் அந்த பையன் அஞ்சு வயசுல சூரத்துல் முசம்மிலை ஓதுகிறார் அந்த ஓதிட்டு வந்து வீட்டுல வந்து வாப்பாட்ட கேட்கிறாங்க அபாயசீதும் இஸ்லாமியினுடைய தகப்பனாரும் ஒரு இறைநேசர் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள் குமில்லை அல்லா சொல்லுகிறான் குமில்லை இரவிலே எழுந்திருங்கள் நபியே இரவிலே எழுந்திருங்கள் குறைவாகவே தூங்குங்கள் எழுந்து தொழுங்கள் என்கிறான் அல்லா தகப்பனார பார்த்து கேட்டாங்க இந்த வார்த்தை அல்லாஹ் யாருக்கு சொல்றான்னு கேட்டாங்க மகனே இந்த வார்த்தையை நபிக்கு சொல்லுகிறான் அல்ல விமலா தஃல் நீங்க ஏன் செய்யாம இருக்கிறீர்கள் நபியை எழுந்து தொலை சொல்லுகிறான் நபி தொழுகிறார்கள் நீங்கள் ஏன் தொழுவதீர்கள் எனக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இல்லை மகனே அடுத்து அதர்சாவுக்கு செல்கிறார் தாகிபத்தும் மினல்லதீன மாக் என்ற வசனம் வருகிறது நபி மட்டுமல்ல நபியோடு சேர்ந்து ஒரு குழுவே தொழுவார்கள் என்ற வசனம் வருகிறது அந்த வசனம் வருகிற பொழுது பாப்பாட்ட வந்து இது யாருக்காக வேண்டி சொல்லப்பட்டது என்று கேட்க இதெல்லாம் சகாபாக்களுக்கு சொல்லப்பட்டது நாயகமும் எழுந்து தொழுவார்கள் சகாபாக்களும் எழுந்து தொழுவார்கள் தம்பி என்று சொல்லுகிற பொழுது விமலா தஃபல் அவர்கள் எல்லாம் தொழுகிற பொழுது நீங்கள் ஏன் தொழுவதில்லை என்று கேட்க அவர்களுக்குள்ள சக்தி தம்பி எனக்கு இல்லையே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஐந்து வயது சிறுவன் சொல்லுகிறான் ஐந்து வயது சிறு திருமன் சொல்லுவான் முகம்மதும் முகம்மதினுடைய தோழர்களையும் பின்பற்றாமல் தாப்பனாரே உங்களுக்கு கண்டிப்பா விமோசனம் கிடைக்காது வெற்றி கிடைக்காது நாயகத்தை பின்பற்றவில்லையா நாயக தோழர்களை பின்பற்றவில்லையா நீங்கள் தொலை மறுக்கிறீர்களா மாட்டீர்களா இதை கேட்டவுடனே எந்த வாப்பா தான் தொழுகாம இருப்பாரு அன்றிலிருந்து தகப்பனார் தொழ ஆரம்பிக்கிறார்கள் முதல் நாள் எழுகிற பொழுது ஐந்து வயது சிறுவன் அபாயதி எனக்கும் எப்படி தொழுவது என்று கற்றுக் கொடுங்கள் என்றார் தம்பி நீ சிறு பையனாயிற்றே உனக்கெல்லாம் வேண்டாம் நான் தொழுகிறேன் என்கிற பொழுது நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் மகசரிலே எழுப்பி கேட்டால் நீங்கள் நான் தொழ வேண்டாம் என்று உங்களை நான் குற்றம் சாட்டுவேன் முடியுமா அபாயஜீதனுடைய வரலாறை புரட்டுங்கள் ஐந்து வயதிலிருந்து தகச்சத்தை கொண்டவர்கள் அபா எதீதுல் இன்றைக்கு ஐம்பதை கடந்து தகச்சத்தில் இருக்கிறோமா ஐந்திலிருந்து தகச்சல் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்றைக்கு நம்மை அபாயஜீதை நினைக்க வைக்கிறது என்றால் அவர்களின் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தாலா வரலாறுகளை பாருங்க உமர் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா என்னைக்குமே தஜத்து தொழுதுட்டு கொஞ்ச நேரம் சாய்ந்து படுப்பார்கள் பொதுவாக ரசூல்லாவினுடைய வளமையும் இதுதான் புகாரிகளை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசுகள் சொல்லும் ரசூல் செல்லல்லாஹ் செல்லம் தாஜத்தை முடிச்சுட்டு கணித்து கையிலே தலையை வைத்து சாய்வார்கள் மொத்தமா தூங்கிட மாட்டாங்க நம்மள மாதிரி நல்ல ரெண்டு தலகாணியை வச்சு ஜம்முன்னு படுத்துறது எந்திரிச்சு பார்த்தாக்கா மணி ஒன்பது பத்து பதினொன்னு இப்பதான் எந்திரிச்சு பார்ப்பாரு ஆஹா அந்த தொழுக போச்சுங்கிற அந்த கவலை கூட இருக்காது ஆஹா போயிடுச்சா அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த தொழுகையினுடைய மரியாதை இவ்வளவுதான் ரெண்டு சூச்சு போடுறதா எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இவர்கள் தலையை வைத்து சாய்ந்து தூங்கி விட்டு எழுந்து பார்க்கிறார்கள் ஒரு பேப்பர் இருக்கிறது மனித எழுத்துக்களை போன்று இல்லை பச்சை வடிவத்திலே ஒரு பேப்பர் இருக்கிறது வரா அத்தும் மினன்னா வரா அத்தும் மினன்னா வரா அத்தும் மினன் நிபா பிலைலிக்கல் அஜீஸ் அப்திஹி Umar Abdul Aziz Umar Abdul Aziz கண்ணியமான இரவை பயன்படுத்திய காரணத்தினால் அவருக்கு நரகத்திலிருந்தும் நிஃபாக்கிலிருந்தும் விடுதலை அளிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு வசனத்தை பார்க்கிறார்கள் அழுது கொண்டே இருப்பார்களா விலை பார்த்துவிட்டு இதற்கு பிறகு நான் இன்னொரு நாள் தரசத்தை விட்டுவிட்டால் நரகத்திற்கு சொந்தமானவர் என்று அல்ல எழுதிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து அழுவார்கள் துழுவார்கள் என்ற வரலாறு கிடைப்பார்கள் ராவியத்துல் அதவியா வழிமார்களில் பெண்மணிகள் ராமியத்துள் அகவியா ராஜத்தை தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் தூங்குகிறார்கள் சிறு தூக்கம் தூங்குகிறார்கள் அந்த நேரத்திலே சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் சொர்க்கத்திலே தன்னுடைய இடத்தை பார்க்கிறார்கள் தன்னுடைய மாளிகையை பார்க்கிறார்கள் நிறைய மரங்கள் மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் தங்கமாக இருக்கிறார் இலைகள் எல்லாம் தங்கம் அத ஒரு இலை மட்டும் இடத்திலிருந்து அந்த மரத்திலிருந்து கீழே விடுகிறது கேட்கிறாங்க இவ்வளவு அழகான தோட்டம் சொர்க்கத்தில எல்லாம் இங்க குப்பை கிடக்கிற மாதிரி நிறைய இலைகள் எல்லாம் உளுந்து குப்பையா கிடக்கும் அதை டெய்லி எடுத்து கூட்டுற வேலை எல்லாம் கிடையாது சொர்க்கத்தினுடைய மரங்கள் அதனுள்ள இலைகள் விழாது அழகு கொடுப்பதாகவே ஆனால் ஒரு இலை மட்டும் கீழே விழுகிறது ஆங்கிலத்தில் அதவியா அது ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன் இந்த இலை கீழே விழுந்து கிடக்கிறது என்று கேட்கிற பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது நேற்று இரவு தகஜ தொழுகிற பொழுது இந்த பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவு ரொட்டிக்காக அது புளித்து விட்டதா இல்லையா என்று நீங்கள் நினைத்த காரணத்தினால் ஒரு இலை விழுந்து மாவு புளித்து விட்டதா இல்லையா என்று ஒரு சின்ன நினைப்பு அப்படின்னா நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாக்கா மரத்துல ஒரு இலை இருக்காது எல்லா இலைகளும் கீழே கிடக்கும் மரம் இருப்பதே சந்தேகம் எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய தகச்சத்து எப்படி இருக்கிறது இந்த தகச்சத்தை தொழுதுவிட்டு இறைநேசர்கள் ஒரு தஸ்பீகை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த தஸ்பீகை ஓதினால் அடுத்து அந்த நாளில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் அல்ல பொருந்திக் கொண்ட செயல்களாக வணக்கமாக மாற்றுகிறான் பெருமானா செலல்லா ஒளிவசலம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் தகச்சத்தினுடைய வேலையிலே சொல்லுகிற வேறொன்றும் வேறொன்றுமில்லை சுபகான் அல்லாஹில் அழிக்கு தையான் நாலு வார்த்தை சொல்லுவாங்க சுபஹான் அல்லாஹி அலிகித் தையான் சுபஹான் அல்லாஹி சதீதுல் அர்கான் சுபஹான் அல்லாஹி அல் மன்னான் அல் ஹன்னான் சுபகான் அல்லாஹி ஃபி குல்லி மகான் இந்த தஸ்பீக ஓதாத இறைநேசர்கள் இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்மள யாருமே இதை ஓதுறது இல்லை தகஜ துழுதல் தானே இந்த தஸ்பீகினுடைய நன்மைகள் ஒரு மனிதனுடைய பாவங்களை அகற்றிவிடும் என்றார்கள் நபிகள் கோமான் சல்லாஹ் அலிவசலம் அன்புக்குரியவர்களே இந்த தகஜத்தை எது தூண்டும் எப்படி நாம் இருந்தால் தகஜத்தை தொழுக முடியும் முதலாவதாக சொல்லுவார்கள் உணவை குறைக்க வேண்டும் நம்மால ஃபுல்லா சாப்பிட்டார்னா பிறகு எங்க தகஜத்தை கேட்டிருக்கிறது நபீனா எஜே அலஹி சலாத் வசலாம் அவர்கள் ஒரு நாள் இபிலிசை பார்த்தார்களாம் இபிலிசை பார்த்து கேட்டார்களாம் என்னை என்னைக்காவது கெடுத்திருக்கியான்னு நம்ம இங்கிலீஷ பார்த்து கேட்டா என்னைக்காவது கெடுக்காம இருந்திருக்கிறியான்னு கேட்கலாம் ஆனால் அவர்கள் கேட்டார்கள் என் வாழ்நாளில் என்றைக்காவது என்னை கெடுத்திருக்கிறாயா ஓ கெடுத்திருக்கிறேனே எனக்கே தெரியாமலா உங்களுக்கே தெரியாமல் தான் எப்படி ஒரு நாள் சாப்பாட்டுல கொஞ்சம் ருசியை தூக்கி காட்டினேன் நிறைய சாப்பிட்டீர்கள் இரவு வணக்கத்திலே ஒரு நாலு ரக்காத் கம்மியா கொடுத்துட்டீங்க உங்களுடைய அளவை விட குறைந்து தொழுதீர்களே அன்றைக்கு உங்கள் நன்மை குறைந்து போய்விட்டது அதெல்லாம் நான் செஞ்ச வேண்டாம் என்று சொல்ல அதற்கு பிறகு அவர்கள் உணவு அதிகமாக அருந்தியதாக வரலாறே இல்லை இப்ப உணவு குறைய விதவிதமா சாப்பிட்டுட்டு அதுவும் சைத்தான் நம்ம இப்படி இருக்கிறாரு ராத்திரி கடையை நிறைய வச்சிருக்கிறான் மஷா அவர் டிஃபன் ஏதாவது நண்பர்களுக்கு பார்த்து வைக்கிறதா இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் ராத்திரி தான் நைட் அங்க போனோம்னு சொன்னா நல்லா இருக்கும் வாங்கன்னு கூட்டு போயிட வேண்டியது ராத்திரி ஒரு மணி வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாருன்னா தாஜத்து போச்சு சுகு போச்சு எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொன்று பகலிலே கஷ்டமான வேலை செய்யக்கூடாது மூன்றாவதாக லா எத்திருக்குள் கைலூலா இறைநேசர்கள் கைலூலாவை விடமாட்டார்கள் நுகருக்கு முன்னால் கொஞ்ச நேரம் தூங்குதல் ஒரு அரை மணி நேரம் தூங்குவதை விடமாட்டார்கள் அந்த தூக்கம் இருக்கிறதே தகஜத்துக்கான நிறைய சக்தியை கொடுக்கும் நான்காவதாக லா எக்தசிபுல் ஆசாம பின்னால் பகலிலே பாவங்களை சம்பாதிக்க மாட்டார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தகஜத்தின் வாய்ப்பை எல்லாம் எடுத்துருவார் பாவங்களை செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் தகஜத்துக்கான அமாளிகள் இப்படி ஒரு மனிதன் காலையிலே தகச்சத்தை தொழுது அவனுடைய பணிகளை ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கை இயற்கையாகவே வணக்கமாகிவிடும் தகச்சத்துக்கு பின்னாடி பெருமானார் செல்லல்லா முடிவசனம் சில வசனங்களை ஓதுவார்கள் அதற்கு பிறகு தொழுகை ஜமாஅத்தோடு சுரு சுருகினுடைய நன்மையை மட்டும் ஒரு மனிதன் தெரிந்திருந்தால் மாஷா அல்லா அவன் தவழ்ந்தாவது சுருகு தொழுகைக்கு வந்து விடுவான் பெருமானார் சொன்னார்கள் புகாரிலே இந்த அதிசடம் பெற்றிருக்கிறார் தவழ்ந்தாவது சுருகு தொழுகைக்கு வந்து ஒரு அம்மாவினுடைய வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள் ஒரு குருட கண் தெரியாத சுபுகு தொழுகைக்கு எல்லா தொழுகைக்கும் ஜமாத்தோடு வருவார் ஒரு நாள் சுபுகுக்கு வருகிற பொழுது தட்டு கீழே விழுந்து விட்டார் அடிபட்டு விடு அடிபட்டு விடுகிறது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் மனைவி கண்ட மாதிரி பேசுகிறார் உங்களுக்கு ஜமாத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹும் ரசூலுமே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் பார்வை இல்லாதவர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை வீட்டிலேயே தொழ வேண்டியதுதானே எனக்கும் சிரமமாகிவிட்டதே என்று மனைவி திட்டுகிறார் அப்பொழுது அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் என் கண் பார்வையை தான் போக்கியிருக்கிறான் அபுகா நூறல் கல்வி உள்ளத்தின் பிரகாசத்தை அல்லாஹ் இன்னும் பாக்கியாக்கி வைத்திருக்கிறான் நான் ஜமாத்தோடு தான் பெறுவேன் ஏன் தெரியுமா கண்மணி நாயகம் சந்தல்வாக செல்லம் கடைசி நான் தோல்வியை எண்ணி மனைவியே அவர்களுடைய கால்கள் எல்லாம் போடு போட இரண்டு பேர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் இரண்டு கால்களும் கோடு போட்டு பெருமானார் செல்லல்லா செல்லம் கால் இழுக்க இழுக்க வந்து சமாகத்தோடு நின்றார்களே அதை நான் எண்ணுகிற பொழுது நான் அந்த நிலைக்கு செல்லவில்லையே இரண்டு பேர்கள் என்னை இழுக்க இழுக்க செல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லையே நான் சமாகத்தை ஒரு காலமும் விடமாட்டேன் என்று மனைவியிடத்திலே சொல்லிவிடுகிறார் அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களை கடவுளை பார்க்கிறார் கண்மணி நாயகம் கேட்கிறார்கள் விம இந்த சாஜத்தை சௌஜத்தக்க உன்னுடைய மனைவியோடு ஏன் இன்னைக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த என்று கேட்கிறார்கள் உடனே நாயகத்தை பார்த்து சொல்கிறார் சுண்ணத்திக்க நாயகமே உங்களுடைய சுண்ணத்து ஜமாத்து அதை நடத்துவதற்காக வேண்டி இந்த ஜமாத்தோடு சேருவதற்குத்தான் நாயகமே நான் சென்றேன் கீழே விழுந்து விட்டேன் நாயகமே இதற்காக ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கியதற்காக என் மனைவி என்னை திட்டுகிறார் நாயகமே என்கிற பொழுது அந்த தன்னுடைய கையால் அந்த கண்ணை தடவினார்கள் அந்த கண் காலையில் எழுகிற பொழுது பெரும் பார்வை உள்ளவராக சிறந்த பார்வையாளராக எழுந்தார் என்ற வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த ஜமாத்தினுடைய தொழுகை இவருக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை வழங்கி இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்பார் ஆனா இன்னைக்கு அந்த ஜமாத்துக்கும் மரியாதை இல்லை ஜமாத்தோடு எத்தனை நிலைகளில் நாம் தொழுகிறோம் எண்ணி பார்க்கலாம் ஜமாத்தோடு தொழுதுட்ட போதாது அடுத்து கொஞ்சம் அதுக்கார்கள் இதுக்கிர்கள் வேண்டும் நாள் முழுக்க விளக்கமாக மாற வேண்டுமானால் கொஞ்ச நேர திக்குகள் அல்ல நம்மளை எல்லாத்தையும் சொர்க்கவாசி ஆக்கி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுகிறான் அந்த திக்கிர்கள் என்னென்ன திக்கிர்கள் ஒரு ஏழு எட்டு திக்கிர்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் பெரிதாக ஒன்றுமில்லை நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் சொர்க்கவாசியாக மாறிவிடலாம் அதுல முதல் திக்கில் லா இல்லல்லா இந்த லா இல்லல்லா என்பதிலே ஏழு வார்த்தைகள் தான் இருக்கிறது லா இல்லா அல்லா லா இலாக இல்ல அல்லாஹ் நாலு வார்த்தை முகம்மது ரசூல் அல்லாஹ் மொத்தம் ஏழு வார்த்தைகள் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அவ்வளவு ஏழு வார்த்தைகள் இந்த ஏழு வார்த்தைகளை சொன்னால் நரகத்தினுடைய ஏழு வாயில்கள் அடைக்கப்பட்டுள்ளது நரகத்துக்கு மொத்த வாயில் ஏழு ஏழு வார்த்தைகள் ஏழு வாயிலை அடைத்துவிடும் முகமது பிரசூருல்லா என்பதிலே மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் உண்டு மொத்த எழுத்து இருபத்தி நாலு ஒரு மனிதன் காலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை இருக்கிற நேரமும் இருபத்தி நாலு ஒரு எழுத்து ஒரு மணி நேரத்து பாவத்தை அளித்து ஒரு எழுத்து ஒரு மணி நேரத்து பாவத்தை அளித்துவிடும் பெருமனா சல்லா ஒளிவசனம் சொன்னார்களே யார் தன்னுடைய உள்ளத்தால் லாகிலாக இல்லா சொல்கிறார்களோ பக்க தகவல் தென்னா இவர் சொர்க்கவாசி என்று அபுகுதையா நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றார்களே ஒரு எழுத்து ஒரு மணி நேரத்தை பாவத்தை மன்னித்துவிடும் வெறும் லாயிலாக இல்லா முகமது சொல்லா ஒரு வார்த்தை ஒரு தடவை சொன்னாலே இவ்வளவு நன்மை என்றாள் நூறு முறை சொன்ன காலையில நூறு முறை சொன்ன பெருமானா சொல்லுகிறார்கள் பகசகு யோமல் கியாமா அவர் கியாமத் நாளையில் அல்ல எழுக்கும் போது வஜுகு கமர் இலையத்தில் பதில் பௌர்ணமி நிலவை போன்று அவரின் முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தான் அல்லாஹ் எழுப்புவான் இப்ப நூறு முறை ஒரு மனிதன் லாயிலாக இல்லல்லா சொல்ல எவ்வளவு நேரம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் இந்த தஸ்பீஹ் இருக்கிறதே அல்லாவை திரும்பி பார்க்க வைக்கிற தஸ்மி இந்த தஸ்மிக்கு பேரே அல்லாஹுவை திரும்பி பார்க்க வைக்கும் இந்த தஸ்மீக சொன்ன உடனே யார் சொல்லுகிறார்கள் என்று அல்லா பார்ப்பார் என் அடியார்களே இத்தனை கோடி பேர்களில் யார் சொன்னார்கள் என்னை என்னை அழைக்கிறார்களே என் தகுதியை சொல்லி காட்டுகிறார்களே அவனுக்கு இணையே கிடையாது லகுல் முழுக்கு எல்லா அதிகாரமும் அவனுக்குத்தான் சொந்தம் எல்லா புகழும் அவனுக்கு தான் சொந்தம் அலா குளிசையின் கதை எல்லா வத்துக்களின் மீது அவன் தான் சக்தி பெற்றிருக்கிறான் என்னை பத்தி உண்மையா புரிஞ்ச ஆள் யாரு என்று அல்லா தேடுகிறான் பார்க்கிறான் இந்த தஸ்பீகம் பத்து முறை சொன்னார் எல்லாம் சரியான கதை இந்த தஸ்பீகை பத்து முறை சொன்னார் நாலு அடிமைகளை இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய குழந்தைகளிலிருந்து நாலு பேர்களை உரிமை விட்ட நன்மையை அல்லா கொடுக்கிறான் இதையே ஒரு மனிதன் நூறு முறை சொன்னான் லாயிலா இல்லல்லாஹு வஹதஹுலா ஷரீக்கலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ முறை சொன்னாள் இதனுடைய நன்மை என்னன்னா நூறு பாவங்களை அழிக்கிறான் நூறு நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான் நூறு அந்தத்தை அல்லா உயர்த்துகிறான் இது மட்டுமல்லாமல் அன்று மாலை வரைக்கும் சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறான் இபிலிஸ் நம்மள பண்ண முடியாது இபிலிஸ் இடத்திலிருந்து பாதுகாப்பு மாலையிட இதே வார்த்தையை சொன்னால் மறுநாள் காலை வரை இபிலிசிடத்திலிருந்து பாதுகாப்பை வணங்குகிறான் எவ்வளவு பெரிய தஸ்மி வாழ்க்கை முழுக்க வணக்கமாக்க இது போதுமாகாதா அடுத்து பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு தஸ்மீக சுபகான் அல்லாஹி ஒபிகம்திகி இது சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹி ஒபிகம்திகி இதனுடைய ஆற்றல் என்ன ஒரு மனிதனுக்கு கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை அழிக்கிற ஆற்றல் இந்த சுகான் அல்லாஹி ஒபிகம்பிகைக்கு இருக்கிறது நூறு முறை ஒரு மனிதன் சொன்னால் எல்லா பாவங்களும் கடல் நுரை அளவு உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கும் நான்காவதாக பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அது வாக்கியாத்து சாலிகார் அந்த தஸ்மீருக்கு பேரே வாக்கியாத்து சாலிகார் அழியாத அமல்கள் சில நன்மைகளால் தீமைகள் அழியும் சில தீமைகளால் நன்மைகள் அழியும் ஒருத்தர் இணையான காரியம் செய்கிறார் சிரிப்பு வைக்கிறாரு நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆனால் சில அமல்கள் அழியவே அழியாது இன்னைக்கு இந்த குப்பைகள்ல கூட எழுதி வச்சிருப்பாங்க இந்த தர்மாக்கோல் சீட்டு இருக்கிறது என்னதான் போட்டு பதைச்சாலும் அழியவே அழியாது நான் பயன்படுத்துகிற கேரி பேக்கு இத்தனை காலம் அழியாதே பூமிக்குள்ளே புதைத்தாலும் அழியாதே இதை பயன்படுத்தாதீர்கள் எழுதப்படுகிறது அல்லவா இதை போன்று சில அமல்கள் அழியவே அழியாதே அல் பாக்தியாத்து சாலிகால் அது என்ன சுபஹானல்லாஹி வல்லந்தர் இல்லாகி வலா இலாக இல்லல்லா வல்லா வாக்குவர் இது அழியவே அழியாது அல் பாக்தியாத்து சாலிகால் ஒரு கிராமவாசி நபிகள் பெருமானார் செல்லல்லா பணி வச்சலத்தை பார்ப்பதற்காக வருகிறார் நாயகமே சகாபாக்களுடைய காலத்தில் குரானை கொண்டு சிகிச்சை பெற்றார்கள் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா குரான் ஒதுக்குவாங்க காய்ச்சல் அடிச்சுன்னா குரான் ஒதுக்குவாங்க தலைவலிச்சுன்னா குரான் ஒதுக்குவாங்க அந்த கிராமவாசி சொன்னாரு குரானை கொண்டு நான் சிகிச்சை அளிக்க முடியாது ஏன்னா எனக்கு குரான்ல எதுவுமே தெரியாது அதனால வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சைக்காக எனக்கு எந்த நோய் வந்தாலும் நான் அதை பயன்படுத்த வேண்டும் நாயகமே அப்படி எதையாவது சொல்லிக் கொடுங்க பெருமானார் செல்லாலேஸ்வரர் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க நாலு வார்த்தை சுபஹான் வலா இலாஹ இல்லல்லா அக்பர் என்று சொல்லிக் கொடுக்க அந்த கிராமவாசி சொன்னார் ஹாதா இல்லா மாதாதி இது அல்லாஹ்வுக்கு எனக்கு என்னன்னு கேட்டேன் இதுல எல்லாமே அல்லாஹ் புகழப்படுது இது இறைவனுக்கு எனக்கே பெருமானார் சல்லா செல்ல உடனே சொன்னாங்க நீங்கள் அதற்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹும் அல்லாஹும் வரஹம் நீ வகதினி வாஃபினி நீ உடனே அந்த கிராமவாசி அப்படியே என்ன பெருமானார் சொல்ல சொல்ல சொல்ல அல்லாஹம் நீ அல்லாஹ் மஃபுல்லி வருகம் நீ வகதி நீ வாஃபி நீ வருசுக்கு நீ இப்படி ரெண்டு கையில எண்ணும் போது பெருமனா செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர் சென்று கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் தகபல் ஆராபி பிஹைரின் மல அபியதை தன்னுடைய ரெண்டு கையை நிறைய நன்மைகளை தூக்கி செல்கிறார் என்று பெருமனார் செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சித்தரித்தார்கள் இந்த வார்த்தைகளை பார்த்தோம் எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிற வார்த்தைகளே ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறை ஓதினால் அந்த நாள் இவ்வளவு சிறப்பான நாளாகும் பெருமானார் அடுத்த அறிமுகப்படுத்துகிறார்கள் மரத்தினுடைய இலைகள் உதிர்வதை போன்று பாவங்களை உதிர்க்கிற ஒரு தஸ்மீகை சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் லாகோட வலாக்குவத்தை இல்லாவில்லா லாகோட வலாக்குவத்தை இல்லாவில்லா இது கஞ்சுமின் குனூசில் சென்னா சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷம் இதை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்களே பெருமானார் இது ஓதுவதற்கு எவ்வளவு நேரமாகும் அடுத்தும் பெருமானார் ஆறாவதாக ஒரு தஸ்மீகை சொல்லித் தர்றாங்க ஹஸ்தி அல்லாஹு லா இலாக இல்லாகுவ அழகி தவக்கல் ஒவ்வொரு அப்புள் அரிசிலாமே காலையில ஏழு தடவை மாலையில ஏழு தடவை நான் நூறு தடவை எல்லாம் சொல்லல காலையில் ஏழு மாலையில் ஏழு யார் ஓதுகிறாரோ கபாஹல்லாகு கபாஹுல்லாகு மா அகம்மபிகி அவருக்கு என்னென்ன முக்கியமான பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான் அல்லா திருமணம் முடிக்காத இளைஞரா நல்ல மனைவிக்கு நான் பொறுப்பு திருமணம் முடிக்காத பெண்களா நல்ல கணவனுக்கு நான் பொறுப்பு உன் வியாபாரம் அடிக வேண்டுமா அதற்கு நான் பொறுப்பு விவசாயத்திலே மறக்கத்து வேண்டுமா அதற்கு நான் பொறுப்பு உனக்கு சிக்கலா அதற்கு நான் பொறுப்பு உனக்கு வியாதியா தீர்ப்பதற்கு நான் பொறுப்பு அத்தனைக்கும் நான் பொறுப்பு எவ்வளவு நேரமாக அதை வாசிப்பதற்கு அதை சொல்வதற்கு எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்தொரு அல்லாம ரொம்ப கூழாக்குற தஸ்பி பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லத்தையும் கூழ்மையாக்குகிற தஸ்பி பெருமானாருக்கு ஏதாவது கோபமா இருந்தா பெருமானாருக்கு முன்னால் செல்லுகிற சக்தி அபுபக்கர் அடி அல்லாவுக்கு கூட கிடையாது போமாட்டாங்க உமர் அடி அல்லாஹு தாலா செல்வார்கள் பெருமானாரினுடைய முட்டியோடு தன்னுடைய முட்டியை சேர்ப்பார்களா புகாரியில் இடம்பெற்ற அதீஸ் முட்டியோடு தன்னுடைய முட்டியை சேர்த்து ரவி துபில்லா இரப்பா பபில் இஸ்லாமி தீனா وبمحمد صلى الله عليه وسلم رسولا نبيا மூன்று முறை சொல்லுவார்கள் பெருமானார் திரித்து விடுவார்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் கோபம் போய்விடும் இந்த தஸ்பீகை மூணு முறை ஒரு நாளைக்கு யார் சொல்லுகிறார் ரொம்ப நேரம் இல்ல மூன்று முறை யார் சொல்லுகிறார்களோ கான ஹக்கன் அலல்லாகி ஐயர்லியது இவரை பொருந்திக் கொள்வது அல்லாவின் மீது கடமையாகும் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் இவரை பொருந்திக் கொண்டேன் அல்லாஹ் பொருந்திக்கிட்டா இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு நாளைக்கு மூன்று முறை அல்லாஹுவின் பொருத்தத்தை கொடுப்பதே அப்ப சுமுகு தொழுதுட்டு இந்த தஸ்பிகளாம் ஓதிட்டு ஒரு சின்ன துவா அதுக்கு மூசா அலகி சலாத் வசலாம் அண்ணவர்கள் அல்லாட்ட எதையாவது சாதிக்கிறதா இருந்தா இதை இந்த வார்த்தையை சொல்லி கேட்பார்களாம் அந்த வார்த்தையை அப்படியே எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் உமர் அடி அல்லா கேட்டிருக்கிறார்கள் அப்துல்லா இவன் சலாம் அடி அல்லா கேட்டிருக்கிறார்கள் கேட்டவுடன் கிடைக்கிற வார்த்தை மூசா நான் சொன்ன வார்த்தையை காப்பி அடிச்சாச்சு அல்லாட்ட பிடிவாதம் முடிச்சு வாங்குறதா இருந்தா அல்லாஹ் இடத்துல கேட்பார்களா மூசா சலாம் அல்லாஹும் அந்த கலத்தனி வாழ்ந்த தகதீனி வாழ்ந்த துத்திமினி வாழ்ந்த துஷ்டீனி வாழ்ந்த துணி துணி வாழ்ந்த துகீனி என்று சொல்லிவிட்டு அடுத்து கேட்பாங்க அடுத்து தன்னுடைய துவாக்களை கேட்கிற பொழுது உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான் அப்ப சுகுது தொழுகைக்கு பின்னாடி இந்த வார்த்தையை போட்டு அல்லாட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இன்னைக்கு என் பகல் முழுக்க என்னுடைய வாழ்க்கையை வணக்கமாக்கி விடு என்றால் அல்லாஹ் செய்ய தயாராக இது முடிஞ்சதுக்கு பிறகுதான் இஸ்ராக்கு தொழுகை அதற்கு பிறகு நம்முடைய வீடுகளுக்கு செல்லுவோம் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது நம்முடைய அந்த நாளினுடைய அமல்களில ஏழு உறுப்புகளை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும் இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது ஏழு உறுப்புகள் ஏழு உறுப்புகளால் தான் ஏழு நரகத்திற்கு செல்கிறார் கண்ணை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் காதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நாவை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் உள்ளத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் வயிற்றை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இரண்டு கைகள் இரண்டு கால்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் வைத்துக் கொண்டு இவருடைய வியாபாரத்தை தொடங்கினார் கல்வியாளர்கள் கல்விக்கு செல்வார்களே ஆனால் அந்த நாள் முழுக்க அல்லாஹ் வரக்கத்தான நாளாக ஆக்குகிறான் அந்த வியாபாரமும் எப்படி இருந்தால் அது வணக்கமாக மாறும் என்றால் வியாபாரத்தை பற்றி பெருமானார் சல்லா உலகம் சொல்லுகிற பொழுது மண் தலப துன்யா அலாலா துன்யாவை ஹலாலான முறையில தேடணும் அது மட்டும் இல்லாம அணில் மசாலா யார்த்தையும் யாசகம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தேடணும் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக வேண்டி தேட வேண்டும் ஜாரிகி பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக யார் துன்யாவை தேடுகிறார்களோ இந்த எண்ணத்திலே யார் உலகத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இதை வணக்கமாக்கி கொடுக்கிறான் வியாபாரமும் வணக்கமாக மாறிவிடும் பெருமானாரின் காலத்திலே அவுக்கு எல்லாம் உபரடி எல்லாம் ஒரு மனிதன் ஆஜானு பாகுவாக கடைவீதிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார் நாயகமே இவர் போருக்கு வந்தாக்கா நல்லா இருக்குமே ஆஜானு பாகுவாக இருக்கிறாரே நாலஞ்சு பேர்ட்ட போட்டு தள்ளிடுவாரே நாயகமே இவர் போருக்கு பொருத்தமான ஆளே நாயகமே என்கிற பொழுது சொன்னார்கள் பெற்றோர்களுக்காக உழைப்பவராக இருந்தால் மனைவி மக்களுக்காக உழைப்பவராக இருந்தால் மற்றவர்களுக்காக உழைப்பவராக இருந்தால் போருக்கு செல்பவரை விட இவர் சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் அனைத்தையும் வழக்கமாக வணக்கமாக ஆக்க முடியும் இதற்கு பிறகு அசரினுடைய நேரத்திலே அசர் நேரத்திலே ஒரு மனிதன் எழுபது முறை இத்தியாபாரம் செய்வாரையானால் ஒரு அஸ்தபத்திருல்லா என்ற வார்த்தைக்கு எழுபது நாளின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இவருக்கு பாவமே இல்லாம போயிடும் நூறு தடவை ஓதினார்னா தொடர்ந்து ஓதுனா எங்க பாவம் இருக்க போகுது இவருக்கு பாவம் பாவம் அதற்கு பிறகு இவர்களின் பெற்றோர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதற்கு பிறகு இவர்களின் சொந்தங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆக அசருக்கு பிறகு வெறும் எழுபது முறை இஸ்தியாபார் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தூங்கு தூங்குகிற நேரம் தூங்கும் பொழுது ஒரு மனிதன் இரவு நேரத்திலே தூங்கும் பொழுது வெறும் ஆயத்துல் குருசி ஒரு முறை குழு குல்குவல்லா ஒரு முறை அவ்விதத்தை குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரபில் நாஸ் ஆமணர் ரசூல் இதை ஓதி தூங்குவானே ஆனால் ஒளி செய்துவிட்டு இதை ஓதிவிட்டு தூங்குவாரே ஆனால் தஹஜத்து வரைக்கும் தொழுத நன்மையை வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் தஹஜத்திலிருந்து அடுத்த தஹஜத்து வரைக்கும் எல்லா அமல்களையும் நாம் இபாதத்தாக ஆக்க முடியும் வாழ்க்கையை வணக்கமாக்க அல்லாஹ் நல்லொருள் புரிப்பானாக வாகுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين اللهم انا نسالك ما سألك من عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك ما استعاذك من عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا دعونا صلى الله تعالى وسلم على خير نوته سيدنا محمد وعلي وصحابي أجمعين والحمد لله صلى الله على محمد صلى الله سنگ وڈ